ஆண்டவன் இப்படி இருப்பாங்கிற எல்லாம் கவனிக்கணும் தெரியுதோ இப்படித்தான் இருப்பான் இந்த நிலத்துல தான் இருப்பான் எந்த கரும்பலைய போய் எழுதாதடா எழுத தெரியாதரா பின்ன அந்தந்த ஆன்மாக்களாக உணருமே தவிர ஒருவன் உணர்த்த அந்த ஆண்டவனை உணர்த்திட முடியாது இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணாதே எழுதி காட்ட முடியாதுப்பா எழுதி காட்ட முடியாது அந்தந்த ஆன்மாவும் பக்குவத்தில் உணரும் இல்லவா அதனால் இப்ப இங்கேன்னு கேட்டா வேதங்கள் என்ன செய்தான் ஐயா என அப்படி சொல்லுமே தவிர ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்னாரு ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ரொம்ப அருமை அறிவு எப்படி இருக்கணும் அறிவு எப்படி இருக்கணும்னு கேட்டா ஆழமா இருக்கணும் அகன்று இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் அடாராடா அறிவுன்னு அப்படி இருக்கணும் அப்போ ஆழமா இருக்கணும் எந்த ஒன்று எடுத்தாலும் இதை விட இன்னொருவர் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆழமா இருக்கணும் பல்வேறு அதுக்கு காரண காரியம் காட்டி அகன்று இருக்கணும் அதை முடித்து காட்டும் போது அதே அவர் தினதியும் ஒரு ஒரு செய்தியில முடிச்சு காட்டிட்டாரப்பா அதுதான் அறிவுன்னு அப்ப அறிவின் இலக்கணத்தை ஆழம் அகலம் உயர்வு மூன்று அதனால தான் முருகப்பெருமானுக்கு இச்சாசக்தியார் வள்ளியம்மி ஏன்னா இவரே போய் சொல்லி விட்டுடுச்சு கல்யாணம் ஆனது தெய்வ யானை அவங்களே கொடுத்துட்டாங்க பொண்ணை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டாங்க அது அது இச்சாசக்தி அது கிரியாசக்தி வேல் ஞான சக்தி ஞான சக்தி ஏன் வேலனுடைய அடி இது கூர்த்து போயிட்டே இருக்குது ஆழமா இருக்கு கொஞ்சம் தூரம் வந்த உடனே இப்படி அகந்து இருக்குது நுண்ணியில் அப்படி நுண்ணிஞ்சு போகுது வேல் அப்படிதானே இருக்கு ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அதான் முருகப்பெருமானுடைய வேல் ஞான சக்தி அறிவினை வழங்குகின்ற வேல் என்று சொல்லுகின்ற திருவள்ளுவர் அகி அகன்ற அறிவு என்ன அடாடா ஒருத்தருக்கு ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காங்க அறிவு எப்படி இருக்கும்னு இப்ப இந்த காலத்துல கேளுங்களேன் அது எப்படி இருக்கு நீ உன்னை அறிவதுன்னா கண்ணால் பார்க்க முடியுமா எப்படி இருக்கு அதான் நீ கேட்குற அதுவே ஒரு அறிவான கேள்விதான் இல்லைன்னா இந்த கேள்வி கேட்பியா அறிவு எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் ஒருத்தன் கூட கேட்டதில்டா நீ தான் கேட்ட அறிஞன் அறிஞன் ஆடா ஆடா போ அப்படின்ட்டு வேண்டியது ஐஸ் வச்சவனும் பேசாம இருந்துடுவான் என் கேள்விக்கு என்ன பதில் இல்லை விட்டுட்டான் அதனால அறிவு எப்படி இருக்குன்னா ஆழமாக இருக்கணும் அகன்று இருக்கணும் நுணுகி இருக்கணும் தமிழனுடைய என்ன நினைவு தெரியுங்களா இங்க நல்ல ஆங்கில வல்லுநர்லாம் இருக்கலாம் ஷேக்ஸ்பியர் மற்றும் மில்டன்லாம் எல்லாம் இருப்பாங்க அறிவு இலக்கணத்தை ஆங்கில ஆசிரியன் யாராவது சொல்லியிருக்காங்களா தயவு செய்து பார்த்துட்டு வாங்க சொல்லக்கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை சொல்லியிருந்து ஒப்பிட்டு பார்க்கலாங்கிற அறிவு தேவை சொல்லக்கூடாது நம்ம தமிழை தான் சொன்னதா இருக்கணும்னு நான் சொல்லலை பாருங்களேன் இருக்கானு அறிவின் பற்றி ஒரு டெபினேஷன் எங்கேயாவது விளக்கியிருக்காங்களா அறிவு என்பது இது அப்படி விளக்கி இருந்தா அந்த பகுதியை போய் பார்த்து இந்த பகுதியும் பார்க்கறது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி இவர் திருவள்ளுவர் அஹி அஹின்னா ஆழமா அகன்ற அறிவு என்ன என்ற அப்ப ஒரு ஆழமும் அகலம் தானே சொன்னார் நுணுக்கி சொல்லலையே சொல்லியிருக்கார சொல்லியா சிலதான் சஸ்பென்ஸில் வச்சிடலாம் வச்சிருவேன் மற்ற ஏன்னா அடுத்த மாசம் நீங்க பாத்துட்டு வாங்கன்னு அப்படி பார்த்துட்டு வரலாமா திருவள்ளுவர் ஆழத்தை சொன்னார் அகலத்தை சொன்னார் நுணுக்கத்தை இந்த திருக்குறள் சொல்ல ஐஹி அகன்ற அறிவு எண்ணாம் என்று சொன்னார் இங்கே ஐஹி அகன்ற நுண்ணிய என்பது சொன்னார் அப்ப திருவள்ளுவர் தவறிட்டார தவறான சொல்றதா தவறான சொல்றதா திருவள்ளுவர் சொல்லாத கூட உண்டா நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைபாவையற்று நுண்மான் நுழைபுலம் நுணுகிது இங்கே ஐசி அகன்ற ஒரு குரல்ல அங்க நுண்மான் நுழைபுலம் எனவே ஆழ்ந்து அகன்ற நுண்ணியணி என்று சொல்லு அப்படியெல்லாம் வேதங்கள் என்ன கருது உன்னை அறிவினுடைய வடிவமாக கருதுகிறது அந்த அறிவினுடைய வடிவம் ஆழமாய் அகன்றதாய் நுண்ணியதாய் இருக்கின்ற பெருமானி ஐயா என ஓங்கி ஆண்டகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் வெம்மை உடையவனா இருப்பான் வெப்பமுடையவனா இருப்பானா சரி வெப்பமுடையவனா இருப்பான் சரி பரவாயில்ல ஆண்டவன் வெப்பமுடையவனா இருப்பானாட்டுக்குனாரு உடனே தனியாய் தனியா தண்ணி மாதிரி குளிந்து இருப்பான் சார் ஒண்ணு ஆண்டவனை வெப்பமுடையவன் சொல்லுங்க இல்ல குளிர்ச்சி உடையவன் சொல்லுங்க இந்த ரெண்டும் போட்டு குழப்பாதிங்க அதனாலதான் நாங்க சைவ தானம் கேட்க வந்ததுன்னா கடைசியில உட்காந்துக்கிறது ஏன் ஆனா அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம் அப்படின்னு எனவே வெய்யாய் தனியாய் இங்க சொல்ற அப்போ ஆண்டவன் வெப்பமாக இருப்பவனா வெப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபமாக இருப்பவனா அல்லது குளிந்து இருப்பவனா அப்படின்னாரு என்ன சொல்றாரு வெப்பமாகவும் இருக்கிறான் குளிர்ச்சியாகவும் இருக்கிறான் ஏன் ஒரு பழமொழி ரொம்ப அந்த காலத்துல ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும் இப்போ மாடே இப்போ தெரியாது இனிமே இனிமே பால்னா என்னென்ன வருகிற சமுதாயத்துக்கு இது ஒரு பசுவினிடமாக கறந்தது ஐசி அப்படின்னு ஏன் அதாவது பவுடர் வாங்கி உள்ளது அல்லது அது என்ன கேட்டா கடையில விற்கிறது தவிர ஏதோ போட்டு ஒரு கலப்படமான ஒரு பவுடர் ஆட்டுன்னு நீங்க தவிர மா மாடு அது வந்து கண்ணூட்டி ஊட்டி அது இழுத்து கட்டி கறக்கிறதாக்குன்னு தெரியும் அதனாலதான் நம்ம இவர் சிவபுராணத்துல கறந்த பால் கண்ணலோடு ஐசிங்க போகுது ஒரு காலத்துல இப்ப இது எல்லாமே ஐசியா தான் இருக்குது இப்ப எந்த வரி இப்ப ரொம்ப நல்லா தெரியுது வெள்ளம் இல்ல இது சொன்ன ஒண்ணு கறந்த வலையை கறக்கிறதாமல்ல அது இதுல இல்ல பொட்டி இதுல இல்ல போட்டு கொடுக்குறாங்க பவுடரா இது என்ன கறக்கிறது ஆகுதுன்னு நினைக்க அப்படியெல்லாம் வரும் ஒரு காலத்துல அது போல வெப்பமானவனாக இருக்கிறான் தண்ணீராக இருக்கிறான் இருக்கிறான்னு சொன்னா சில அந்த காலத்தில் ஒரு மாதிரிலாம் சொல்றது ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கிறது பாடி கறக்கிற மாட்டை பாடிக்கிறதுனா சில மாடு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மென்மையா கன்று கூடுவது போலவே அதை கண்டு அப்படி தள்ளிவிட்டு பால் கறக்கலாம் ஒன்றும் கால் எடுக்காது அது ஒதுக்காது ஒன்று பண்ண விட்டுருக்கும் சிலது என்னன்னு கேட்டால் காலில் மட்டும் ஒரு அந்த கயிறு போட்டு அணையணும் வாழோட சேர்த்து இல்லைன்னா வாழை விசிறி விசிறி அடிக்கணும் மூஞ்சி மோடெல்லாம் போடும் அதனால அதை மூணியும் கட்டிட்டு கறக்கணும் அப்படி இது இது ரெண்டாவது மாடு இன்னும் ஒரு சில மாடு மூக்கணாங்கத்தை பிடிச்சி தூக்கணும் முதுகுல இயக்கம் என்ன எக்காது ஒண்ணு கண்ணுட்டியும் பக்கத்துல கட்டணும் அல்லவா கா காலம் கட்டி இருக்கணும் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ ஆவாய் அல்லவா இவ்வளவு வேணும் அல்லவா இப்ப நீங்க வந்து பால் கறக்கிறது எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேட்டானா என்ன சொல்லுவீங்க பால் கட்டுறேன் எப்படி கண்ணுட்டி விட்டு எழுந்து வச்சுட்டு அப்படியே பால் கறக்கிறது என்று சொல்லுறீங்க ஏன் அந்த மாதிரி மாடுகள் சொல்லலாம் இன்னொன்னு கயிறு கட்டி தான் அணிஞ்சு கறக்கணும் அப்படி ஒரு மாடு மூக்கான தூக்கி இழுத்துக்கிட்டு முதுகையும் தட்டி கொடுக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னா மாற்று ரகம் அவ்வளவு அதனால நம்ம கரைக்கிற ரகம் அவ்வளவு அது போல ஒரு சேரி எண்பத்தி நான்கு நூறாயிரம் கோடி ஓடி பேதம் இருக்குது இது என்ன பண்ணும் சிலதுக்கு கழுதே இங்க வா அப்படின்னு சொன்னாதான் வரும் சிலது வாய்யா அப்படின்னா வந்துடும் என்ன பண்றது கழுதேன்னு சொல்லும் போது வெய்யாய் தம்பி இங்க வா தனியாய் இயமான நாம் விமலா என்ன பண்றது அப்படி சொன்னாதான் வர்றீங்கிறான் அவனுக்கு வெப்பமா இருக்க வேண்டியிருக்கு சூரபதமா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்றது தம்பி நீ போய் இந்த தேவரில் அடிக்கடி துன்பப்படுத்திட்டு இருக்கிறான் அந்த பயல மூணு பேர் சிங்க தாரகன் இவன் அந்த சிவன்லாம் சொல்லுவன் நீ போய் வேலை எடுத்துப்பா அவன் ஒரு பதம் பார்த்துட்டு தேவரெல்லாம் கஷ்டப்படுறானுங்க மீன் முடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறான் அவன் எல்லாம் கொண்டு போய் மேலே அந்த இடத்துல எடுத்துட்டா வணக்கம் அப்படின்னு சொல்லிச்சு சொல்லுங்க குழந்தை யாரு ரெண்டாவது குழந்தை பெரிய குழந்தை அரசு மரத்தர்லேயே உட்காந்துரும் அது அதுக்கு பாவம் எந்திரிச்சா உட்கார முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது கொஞ்சம் சரீரம் வேற அது தம்பி அப்படி இல்லை சுட்டி போனால் போயிடும் <laughs> வான வரும் அப்படின்றது பாருங்க அவ்வளவு பெரியவங்களுக்கு ரெண்டு விதமான தான் ரெண்டு பிள்ளையும் இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி எங்க வர்றது அதெல்லாம் வராது ஒரு காலத்துலயே வராது என்ன பண்ண அப்படிதான் அவ்விடத்திலேயே அப்படி இருக்குது இது நம்ம இடத்துல எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கும் சரதான் அவ்வளவுதான் கொடுத்து வச்சது எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கும் இதுக்கு மேல யாரும் குறிப்பன இல்லை இங்க யாரையும் குறிப்பன இல்லை கற்பனையே வெய்யாய் தனியாய் அதனால எது சொல்றேன் வெப்பமாகவும் இருப்பவன் குளிர்ச்சியாக இருப்பவன் எப்படி சார் சொல்றதுன்னா அப்படி ஆன்மாக்கள் பல இருக்குன்னு இருக்குன்னு மணிவாசகர் பறிக்கிறார் நம்ம நால்வருக்கே எப்படி இருக்கு பாருங்க மணிவாசகர் அருமையா மாண்புமிகு அமைச்சராக குதிரை வாங்கறதுக்கு பணத்தை ஏழை எக்கல் கட்டிட்டு வந்தது வந்தா இது என்ன பண்ணுச்சு இதோ திருப்பெருந்துறை நல்லவா ஒளியும் ஒளியும் இப்போ நாங்களாம் அது காட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் ஒளியும் ஒளியில் காட்டிட்டா ஜன்னி பிறந்துடும் நாட்டில் மணிவாசகர்லாம் காட்டலாமா சமயம் கலந்துட்டா ஜன்னி பிறந்துடாதா ஆனால் காட்ட மாட்டோம் அவன் அங்கே போனால் அங்கே வந்தால் சந்தியில் நின்னா சாணி ஆனான் அதுதான் அதான் முக்கியம் இப்போ முக்கியமே அதான் ஒளியும் ஒளியில் நல்லவா முருகா முருகா நல்லவா போட்டும் அதனால் வர்றார் வந்தால் இப்பொழுது இதோ அந்த மணியில் பணம் இப்போ அங்கே இப்படி இப்படி இப்படி இப்படி திரும்புகிறார் அது திரும்பின ஒரு குருந்த மரம் குருநாதர் செக்கச்சுவேர் மனுஷன் உட்கார்ந்துள்ள இப்படி வந்தவர் எப்படி இப்படி கால் அப்படி கண்ணுபடி பார்த்துட்டார் பார்த்தோன்னு அவ்வளோதான் கால் தானா போகுது தானா போகுது ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி காலை இழுத்துட்டு தான் அப்படி தானா அல்ல அங்கே போனால் என்ன இருக்குது அடா ராடாடா செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி குருந்த மரம் அதனால் சக்கச்சுவேன்னு ஒரு வடிவத்தில் இருக்கிற ஒரு அப்படி அப்படியே உட்காந்துருக்கு பக்கத்தில் கோவில் இது மூன்றையும் காட்டி ஆட்கொண்டது யாரே மணிவாசகரை இன்னொன்று என்னைக்குமே அப்பாவோட வராது நானும் வரேன் நானும் வர்றேன் நானும் வரேன்னுது இப்படி ஆம்பர் அஞ்சு மணிக்கு வேணாம்ப்பா நான் அப்பா சீக்கிரம் வந்துடுறேன்டா நீ இருப்பா அப்படின்னு அம்மாவும் வேணாம் ராஜா அப்பா போயிட்டு வந்துடுவாங்கடா வேணாம் அப்பா அப்படின்னு ம் சரி சரி ம் போ அப்பாவோட வந்தது ஏய் மேலேயே பெரு எட்டி பார்க்காத நான் குளிச்சுட்டு வந்துடுவேன் அப்பா என்ன இதெல்லாம் ஒளிவெல்லாம் காட்டினா என்ன கேடு காட்ட மாட்டேன் அது அப்படி இது கீழே இறங்குச்சு அப்படிதான் சேக்கலார் காட்டிருக்கேன் சேக்கலார் பெரிய புராணத்தில் ஒளியும் ஒளியுமாவே தான் காட்டுறது அந்த ஒளி ஒளியும் பார்த்துட்டேன் இதை தூக்கி இடிக்கி மூடி வச்சுட்டு விட்டு விடலாம் போடான்னு இதுக்கெல்லாம் தான் தண்டா அப்படி அப்படிங்கிறார் இது எட்டிலாம் பார்க்கல சமத்தான குழந்தை மூணு வயசு குழந்தை குளத்தங்கரை நிற்கிது அப்படியே பழைய ஞாபகம் வந்தது அம்மா அப்பா அப்படின்னு ஒன்று தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி வந்த ஆட்கொள்றாரு அவருக்கு ஏன் குருந்த மரமும் குருநாதரும் இதுக்கு ஏன் அம்மா அப்பா ரிஷவ வாகனம் கையில் பால் எல்லாம் பொற்கணுமெல்லாம் ரெடிமேடாக வருது இன்னொன்னு வயசு அறுபது அக்காக்காரி தம்பிக்காக தான் நான் ஆயுளையே வச்சிருந்தேன் தம்பி அங்க போயிட்டாரே பெருமானி தம்பி எப்படியாவது கொண்டு வரப்படாதா நீதான் பெருமான் கவலைப்படாத அவளுக்கு ஒரு வயிற்று வலி கொடுத்து இங்கே வர சொல்கிறேன் துடிச்சிட்டு வருது குடரோடு துடைக்க முடக்கீட ஆற்றேன் அடி இது எப்படி இன்னொன்று சாமியே நான் கீழே கைலாயத்து போனோம்னா வந்து கீழே மண்ணுலத்து போனால் மறந்துடுவேன் நீ நான் எதேனும் அந்த அந்த உலகியல் போகும்போது நீ வந்து ஆட்கொள்ளணும் தடுத்து ஆட்கொள்ளணும்னு சரி போப்பான இங்கே அருமையாக சரங்க விஷயம் மகள் கல்யாணம் நடக்குது சரிங்களா வந்து என்ன ஐயர் மணி ஏழரை ஆக போகுது சீக்கிரம் தோ ஆயிட்டு என்னாரு அதை போய் இது வாங்கிட்டு வாங்க எல்லாம் போய் ஆசீர்வாதம் அப்படி வாங்கிட்டு வரதுக்கு போகுது சொல்லுவேன் இன்னும் ஒரு அஞ்சு மணிக்குள் இருந்ததுன்னா களத்தில் ஏறி இருக்கோம் இது மறந்துட்டுது அல்லவன் மாப்பிள்ளையா இருக்குது அவர் மறப்பாரா ஏன்னா அங்கேருந்து எங்கே தான் செராக்ஸ் எடுத்தாரோ செராக்ஸ் அப்போவே இருந்தது அதனால ஒரிஜினல் ஒன்று அப்புறம் அதுக்கு நகல் ஒன்று எங்கே இருந்தது இருந்ததுல அது ரெண்டு எடுத்துக்கிட்டு சரிங்களா இது வந்ததுன்னு சொன்ன எல்லாரும் அப்படியே ஐயா அப்படியே டிஃபன் ரெடியா இருக்கு வாங்க டிஃபன் சாப்பிட வந்தவன் இவன்லாம் மொய் போட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போற நான் அதுக்காக வந்த ஆளு இல்லப்பா நான் மாப்பிள்ளைட்டு பேசினேன் ஐயா ஐயா அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் ஐயா ஒரு கப் காஃபியா சாப்பிடுங்க ம் ரொம்ப கோபம் நேரம் சரி உடப்பா பெரியவரை அப்படின்னு சொன்ன மனவரைக்கு வந்தவனே ஏய் நீ என்னுடைய அடியவன் அப்படின்னுது இந்த நான்கு பேரை ஆட்கொள்வதிலேயே இவ்வளவு வேற்றுமை இருக்கு ஏன் இந்த ஆன்மாவை சராசோட வர வேண்டியிருக்குது அந்த ஆன்மாவுக்கு வைத்தொலி கொடுக்க வேண்டியிருக்குது அந்த ஆன்மாவுக்கு பாலை கொடுக்க வேண்டியிருக்கு இந்த ஆன்மாவுக்கு ஆதலால் தான் வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா அப்புறம் சாமியில பொறுத்த வரைக்கும் பெருமானியே வைத்தவிழி தாங்கலியப்பா அது வயிற்றோடு அவருக்கு வெய்யாய் ஞான இருக்கு தனியாய் என் ராஜா அப்பா அம்மாவை கூப்பிட்டு இந்த இந்தாப்பா இந்த ஞானத்தோடு கலந்து ஒண்ணு அது போகும்போது என்ன பண்ணிச்சுன்னா அப்படி வாயில கீழே வடிஞ்சிட்டுது அது அம்மாவாவது தொடச்சிட்டு அப்படி போயிருக்கணும் இதுவாவது தொடச்சிருக்கணும் துடைக்காதனால தான் சம்பந்தர் தேவாரமே வந்தது தொடச்சிருந்ததுன்னு வச்சு வந்திருக்காது ஏன் இதுவும் அப்பா கரையேறார் கரையேறும் போது குடிச்சிட்டு இப்படி கீழே விளைஞ்சிருக்குது வாழராஜா ராஜா சமத்தா நின்னே ஏதான் காட்டினியா இந்த படுவாய் போய் காட்ட மாட்டானு அப்படியே ஒளி ஒளி இருக்குது அப்படி மேலே ஏறினவரே வாராஜா எல்லாம் எத்தி பார்க்காம இருந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்ற ஏன் இங்க வடிஞ்சிருக்குது எந்த மாமி கொடுத்த பால் ஏண்டா அப்படின்னாரு காதில் தோடு போட்டிருந்தாங்கப்பா காலமாட்டில் இருந்தாங்கப்பா உடம்பெல்லாம் அவங்க மாதிரி திருநீர் பூசியிருந்தாங்கப்பா அவங்க தான்ப்பா எஞ்சிய வெள்ளி திரையில் காண்க ஆமா ஆமா ஞானசமுதர் வரல யாருமே எழுதியிருக்காரு ஒரு சேக்கிழாறு போல அந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை படைப்பை வேற எவரும் செய்ய முடியாது அவ்வளோ அருமைச்சிருக்கான் முருகா முருகா அதனால வெய்யாய் தனியாய் எனவே அவன் ஏன் வெப்பமாக இருக்கிறான் வைத்து வழி வரணும்னா இது அங்கிருந்து பாடலி புத்திலிருந்து வரணும் இல்லைன்னா வராது இது வரைக்கும் அக்காவை நினைச்சதோ கிடையாது யார்த்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அக்காவை பிரிஞ்சு போய் அக்கா ஞாபகமே வரல தம்பி அக்கா தான் தம்பி மேல ஞாபகம் இப்படி பண்ணிட்டியப்பா எங்க குடும்பத்திலேயே எங்க மரபுலயே இல்லையாப்பா அவனுக்காக தானே நான் உயிரே வச்சிருக்கேன்ப்பா அவன் இப்படி இருக்கானேப்பா அவன் அவர் சொல்லலாம் யாரு திலகவதி யார் சொல்லலாம் நாமெல்லாம் அவன் சொல்லப்பட சொன்னா ஏழு ஏழு எண்பது வாயு அவர்னு சொல்லணும் அப்படிலாம் வேண்டிச்சு அதனால வைத்து வழி கொடுத்தாரு இப்படியாக வெய்யாய் தனியாய் ஆனா அவன் எப்படி இருந்த போதிலும் இயமான நாம் விமலா எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவன் அல்ல ஒன்றே குலம் ஒருவனி தேவனும் தேவன் தேவன் அவன் தான் தலைவன் இயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருடி ஆயி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அந்த ரெண்டு வரையும் சேர்த்தே படிக்கணும் அப்பதான் அந்த பொருள் உணர்ச்சி சரியா வரும் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருடி நான் இது வரைக்கும் எனக்கு என்ன கேட்டா பொய்ப்பொருள் மேல பற்று என்ன பொய்ப்பொருள் அம்மா எங்க அப்பா எங்க ஊரு எங்க மொழி எங்க நாடு எங்க இனம் எங்க ஊருக்காரரு எங்க தெருவுக்காரரு எங்க ஊர் எம்எல்ஏ எங்க ஊர் மாண்டு விது இப்படி எல்லாம் இருந்துட்டேன் இதெல்லாம் என்ன ஒரு காலம் வரைக்கும் எது எங்க என்ன சரியா வருதா நமக்கு சரியா வருதா கிடையாது ஒரு காலையில இருக்கு ஒரு காலையில தானா போடு நல்லா வளர்க்குறோம் சின்ன பையன் ரொம்ப அருமையாலாம் இருக்கிறோம் பாடராஜா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சிரித்தா முத்து வரும் சிங்காரிச்சா எல்லாம் உதிரும் இவன் பல்லு உழுந்தவொடனே என்ன வருது என்ன தம்பி என்ன பண்ற நான் பண்றேன் இவன் உட்காருங்க வேணா தரேன் அப்படின்றது அவ்வளவுதான் எப்ப பார்த்தாலும் அறுத்துக்கிட்டு இருக்குப்பா இது என்ன பண்றேன் என்ன பண்றேன் எனவே இந்த பொய்ப்பொருள் மேல் இருக்கிற பற்றெல்லாம் பொய்யாயினவெல்லாம் இந்த ஆன்மா விட்டு போனா மட்டும் போதாது ஏன்னு கேளுங்க போய் அங்கிருந்து பார்த்து என்னைக்காவது வந்துட்டு போய் அகல அருமையான சொல்லு பொய்யாயினவெல்லாம் இந்த பொய்ப்பொருள் மீது வைத்திருக்கிற பற்றெல்லாம் இந்த ஆன்மா விட்டு போனால் மட்டும் போதாது போறது அகன்றே புண்ணும் போல வீதியில கூட்டுற குப்பைகளை கூட்டி குமிச்சா போதாது கொண்டி கொட்டியும் விடணும் சிவ சிவ ஊராட்சி மன்றம் நகராட்சி மன்றம் எல்லாம் கவனிக்க அங்கங்க வச்சு குவிச்சு வச்சிருக்கு அது எதுக்கு முட்டை முட்டா ஒரு மாடு போய் முட்டுது அப்புறம் எடுக்குது நாமளே மேய்ச்சிட்டு தடிக்க விடுறோம் அப்ப குப்பைகள் வந்து கூட்டப்பட்டால் மட்டும் போதாது கூட்டப்பட்ட ஒன்று தம் கண்காணாமல் மீண்டும் வந்து தடுக்காமல் கொண்டு அகலவும் போகணும் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆயிமிழிருக்கின்ற மெய்ச்சுடனே உண்மையான ஞானம் அது எது இறைவன் அவன் ஒருவன் தான் இந்த உயிருக்கு தலைவன் நாதன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ் இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் கோகழியாண்ட மனிதன் தாழ்வாழ் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ் இத்தனை தகுதியும் இந்த ஆன்மாவுக்கு உதவியும் செய்கின்ற ஒரே ஒருவன் அவன் தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த மெஞ்ஞானம் ஆகி அந்த உண்மையான ஞானத்தை எனக்கு வழங்கி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அந்த சுடர் விட்டு அப்படியே அந்த ஒளியில அந்த ஆண் அறிவுல விளக்கம் தந்து கொண்டிருக்கானா அறிவு விளக்கம் தந்து கொண்டிருக்கானா மெஞ்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அதற்கு முன்னரெல்லாம் நான் மாண்புமிகு அமைச்சராயிருந்த குதிரைக்கு பணம் இந்த பணம் எடுத்துட்டு வந்த போதெல்லாம் எனக்கு இந்த ஞானம் இல்லை ஞானம் இல்லாதேன் எந்த ஞானமும் எனக்கு இல்லை சுவாமி அப்படி இல்லாத எனக்கு இதை வழங்கி இன்பப் பெருமானி அதனால் இந்த அஞ்ஞானம் போகணும்னா அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே அந்த அஞ்ஞானம் தன்னை நறுக்குனா போதாது வெட்டினா போதாது அகல்விக்கும் அதான் அங்க அருமை இப்ப நெல்லுன்னா நீங்க மேல அறுவடை பண்ணிட்டு தெரியும் சோளம் கம்பன்னு அறுவடை பண்ணிட்டு தெரியும் மேல இருந்து பெற்று சரிங்களா அவனா அதுக்கு சத்து அவன் தட்டை நாளாவது இதுன்னு போகுது மாட்டுக்கு பட்டி பழம் போச்சு அல்ல தானாவும் போயிடுது இந்த கர்ணக்கிழங்கு சரிங்களா அது மாதிரி இருக்கிற கிழங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா அதில் சட்டி கிழங்குன்னு பெருசா கூட இருக்கும் அது இங்க இருந்து இந்த செடி மேல இருந்ததுன்னு சொன்னா அது வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டா பக்கத்துல அந்த செடிக்கு பக்கத்துல வெட்ட மாட்டேன் வெட்டினா கிழங்கு கீழே போடும் இங்க என்னென்ன கிழங்கு இந்த இடத்துல இருந்து அப்படி இப்படி இப்படி அப்படி அகன்று அதை குடி தோண்டி குடி தோண்டி குடி தோண்டி எடுத்து இதை அப்படியே முழுசா அகல் வீக்கும் அப்பதான் முழுசான கிழங்கா வரும் நம்ம விவசாயிகளுக்கு தெரியும் போது ஆண்டவனுக்கு தெரியாத அதனால இந்த அஞ்ஞானத்தை மேல நறுக்கி நறுக்கிவிட்ட அல்லது வந்து இதுன்னுட்டா திரும்ப வந்து முளைச்சிட்டு வரும் அதனால அஞ்ஞானம் எங்க இருக்குது அங்கிருந்து இருபது அடி ஆழம் போடுறேன் இதிலிருந்து ஏதேனும் ஒரு சின்ன வித முணுக்கு அப்படி இருந்து நாளைக்கு வந்துடுறாரு அப்படியே அடியோட அஞ்ஞானம் தன்னை அவல்விக்கும் நல்லறிவி உனக்கு அந்த அஞ்ஞானத்தை எப்படி போக்கணுங்கிறத கூட உனக்கு தாப்பா செய்யுது எங்களுக்கு தெரியல அப்படி அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாயி அங்க ஒரு காமம் போட்டுக்கணும் ஏன்னா ஆக்கம் அளவிடுது இல்லாய் அனைத்துலகம் இருக்குது போச்சு அப்படியே படிச்சீங்கன்னா இந்த அனைத்துலகம் ஆக்கமோ அளவோ இறுதியோ இல்லைன்னு போடும் அல்லவா ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் கம அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் அது அடுத்த வழியோட சேரும் எந்த அது நம்ம மனசுல கொண்டாடும் போதே பாராயணம் பண்ணும் போதே அப்படி பண்ணிட்டோம்னா சொல்லிய பாட்டின் பொருள் நமக்கு அருமையா தெரியுது வேற ஒண்ணு அதனால அப்போ இங்க என்ன செய்யறார் மூன்றாவதுல போயகல மெஞ்ஞானமாகி மலிகின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமானி அஞ்ஞானந்த தனே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் பெருமானுக்கு ஆக்கம் என்பது ஒன்று ஆக்கம்னா ஒன்றிலிருந்து ஒன்று வளர்ச்சி அது ஆக்கம் இப்ப நாம எப்படி இருக்கோம் கேட்டா ஐயா நான் காண பிறந்த ஆளுமே மூணாம் கிளாஸ்ல படிச்சுருந்தாலு இப்ப ஏப்பா நான் பார்த்து இருபது வருஷம் ஆச்சு யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்களா எம்ஏவன் இதுக்கு ஆக்கம் இருக்குது பாக்குற பார்க்குற கண்ணுக்குட்டிக்கு ஆக்கம் இருக்குது வளர்ச்சி இருக்குது நான் பார்க்குற கட்டடத்துக்கு இருக்குது இல்லைங்களா இதுக்கெல்லாம் இருக்குது ஆனா பெருமானுக்கு என்று ஒரு ஆக்கம் ஐயா கிமுல வந்து பார்த்த சிவபெருமானை விட கிபியில வளர்ச்சியா இருக்காரு சார் அப்படி நீங்க ஒண்ணியா பண்டா நூற்றாண்டுல நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அவருக்கு அப்படின்னாரு அப்ப இருபது நூற்றாண்டுல என்ன குறைஞ்சு போட்டார இவன் இல்லை இல்லைன்னு சொன்னதுனால உனக்கு இவங்களெல்லாம் இல்லைன்னு யார் உபாரியோ இவன் யார் போய் இல்லைங்கிறது அல்லவா இவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் என் போய் இல்லைங்கிறது உண்டுங்கிறதுங்க அல்லவா சொல்லிட்டு போறான் அதனால இருபதாம் நூற்றாண்டுல அப்படின்னு அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு ஏற்கனவே இருந்து அது வளர்ந்திருக்குமானால் அது ஆக்கம் அவன் குறைவிலா நிறைவே குறைவிலா நிறைவு எந்த ஒன்றிலும் எந்த காலத்திலும் எப்பொழுதும் ஒரு குறை என்பது இல்லாத கோதில அமுதே குறைவிலா நிறைவே குறைவிலா நிறைவாக இருப்பவனுக்கு ஆக்கம் என்பது எப்படி வரும் கிடையாது எனவே அவனுக்கு ஆக்கம் என்பது இல்லை ஆக்கம்னா வளர்ச்சி எந்த ஒன்றிலாவதும் எந்த ஒன்றும் அவனுக்கு ஒரு காதில் சார் ஒரு காதில் இந்த ஆள் என்ன பண்ணான்னு கேட்டால் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் இப்போ என்ன சார் யோபா ஓன்னு ஆயிட்டது ஓஹோன்னு ஆயிட்டு அது மாதிரி நம்ம ஆள் இருந்ததா இல்லையே அதனால எந்த விதத்திலும் ஆக்கம் என்ற உண்டு அவன் என்றோ அன்றே அவனுடைய குறைவிலா நிறைவு அவனுக்கு ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு வேண்டியது ஏனே உயிர்களாகி நமக்கெல்லாம் வளர்ச்சி உண்டு வளர்ச்சி உண்டு தேயும் உண்டு ரெண்டும் உண்டு நம்ம வளர்ச்சி உண்டேல் தேய் உண்டு இருபத்தி வயதுல இருக்க போட்டோ பாக்குறேன் ஜம்முன்னு இருக்குது இப்ப எடுத்து போட்டா சைக்கிள் ஏண்டா ஏண்டான்னு அவனை கேட்டா போட்டோவை நான் என்ன சாமி பாருங்க உங்க மூஞ்சி அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம் ஆமா இருபத்தஞ்சுல அருமையா இருந்தீங்க அருமையா இருக்குது இப்ப அழுது வடிகிறீங்க அழுதுதான் வடியும் காரணம் கோவிச்சு என்ன பண்றது சிவ சிவ அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம வேலை ஆனா அவனுக்கு ஆக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது அளவு அவனை போய் அளந்து அவன் செல்வத்தையோ அவனுடைய ஸ்டேட்டஸ் தன்மையோ அளந்துட முடியுமா அவனாரு உனக்கு என்ன தெரியும் அவனுக்கு இருக்கிற பரப்பும் விரிப்பும் உனக்கு என்ன தெரியும் நீ எங்கேயோ மூலையில் இருக்கிறதா சுண்டைக்கா அவன் எங்கேயோ இருக்கிற அயல உலகமும் இருக்கிற பெருமான் அதனால அவனுடைய அளவோ இறுதி ஏ சார் அவர் கொஞ்சம் வயசாயிட்டா இருக்க ஆமா ஆமா தலையெல்லாம் பாரு அப்படின்னு அப்படி இருக்கா நம்ம பெருமான் ஆடா ஆடா என்னைக்கும் அந்த பின்னண பின்னதுதான் பின்னணுதான் இல்லை கம்பர் பெருமானி பார்க்கும்போது வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி இங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம் வெள்ளருக்கம் முடியான் அந்த எருக்கம்பு வேற யாரும் எருக்கம்பு சொல்ல மாட்டாங்க நம்ம ஐயா ஒண்ணுதான் எதை போட்டாலும் எதையும் தாங்கும் இதயம் அது ஒண்ணுதான் இவன் எதையும் தாங்க இவங்கிறேன் அதெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது சும்மா எல்லாம் எதையும் தாங்கும் இதயம்னு ஒண்ணு இருக்குமானா எங்க பெருமான் தான் எருக்க பூ போடு வாட்டு சிவனின்னு எந்த வந்தாயின்னு கேட்கும் ரோஜா பூ போடு அப்பவும் கேட்கும் ரெண்டு இலைய போடுங்க அப்புறம் ரெண்டு கிள்ளி போடுங்க இலைய அப்பவும் சரி வெள்ள இருக்கம் சரி புரியான் வெப்படுத்த திருமேனி ராமன் இறந்து கிடக்குறான் மணியை பார்க்கறா எப்படி இருக்கும் கண்ணை கொண்ட கணவன் அல்லவா அந்த மேனி அப்படி அப்படி அப்படியே கிடக்கு இதெல்லாம் ஒளியும் ஒளியெல்லாம் வச்சிருக்காங்க அருமையாக காட்டிருக்காங்க இலக்கிய ஆசிரியர்கள் காட்டினா விடவா அல்லவா அது கிடக்குறான் பத்து தலையும் இருபது எப்படி இருந்த திருமேனி இது கைலாயத்தையே இந்த கைகள் எடுத்தனவாச்சு யார் இருக்கிற கைலாயம் வெள்ளறுக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி இது அழுதுதான் பாடிடும் ரொம்ப அருமையான பாட்டுகள்லாம் முருகா அதனால இப்படியாக இருக்கிற பெருமான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆனால் அனைத்து உலகம் ஆக்குவாய் எல்லாம் அவனுக்கு படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நீங்க சித்தாந்தம் படிக்காம இருந்தா பரவாயில்ல சித்தாந்தம் படிச்சதுனால இங்க ஒரு என்னமோ ஒரு குறை இருக்கிற மாதிரி படும் என்ன படுது அருமை அருமை பார்த்தீங்களா சித்தாந்தம் என்ன வேலை செய்யுதுன்னு அதனால சில தான் படிக்காது படிக்கிறதையும் கேளுதல் அதெல்லாம் எதுக்குடாங்க இங்க யாரும் இல்ல திருவண்ணாமலையில சொல்றேன் நல்லா படிக்கிற சித்தாந்தம் அப்பதான் உரைப்பு வரும் பாருங்க இப்ப அவன் திறவின் செய்கிற தொழில் ஐந்து ஆக்குதல் அப்புறம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இன்னொன்னு என்ன மறைப்பு மறைப்பு மறைப்பு விட்டுட்டார சுவாமி ஐந்து தொழில் நாலு தொழில் சொன்னாரு அடுத்த மாசம் வச்சுக்கோமா இதை இந்த ஒரு வரிய அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்க அடுத்த நீங்களே சொல்றீங்களா தொழில் இறைவன் தொழில் ஐந்து ஆயிருக்க நான்கையே கூறினார் மணிவாசகர் என்னை ஒரு கேள்வி சிவகாசியில அதனால இப்ப ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் எழுதருவாய் நான்கே கூறியிருக்கின்றது ஆனால் இறைவன் ஐந்தொழில் செய்கின்றவன் இங்க ஒன்று மறைப்பு இல்லை ஏன் என்பது அருமையா இருக்கு நீங்க காமராஜ் யூனிவர்சிட்டியில துறையில இந்த கேள்வியை கேட்கலான்னு சிவ சிவ ஆமா ஆமா எல்லாம் எம்மையே தான் வரும் தத்துவத்துக்கு வருதுன்னா என்ன பண்ணும் இறைவன் ஐந்தொழில் செய்வோனா இருக்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என நான்கே மணிவாசற்குரியது ஏன் பல்கலைக்கழகத்து வேணா இது யூனிவர்சிட்டி வேணாவோட கேட்கலாம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா பதில் எழுதுறாங்களாங்கிறது சரி விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க அப்படி விட்டுலாமா இதை இப்படி இப்ப சொல்லணுமா சொல்லணுமா சொல்லி சொல்றேன் ஆக்குவாய் தோப்படைத்தல் காப்பாய் தெரியுது அழிப்பாய் தெரியுது அருள் தருவாய் இந்த மறைப்பு சக்தி மறைப்பு சக்தி என்பது என்ன என்றால் ரொம்ப அருமையா அது அதான் அதனாலதான் பதினாலு ஐயா இந்த பதினாலுல ஏதேனும் ஒரு சாத்திரம் படிச்ச பத்தாதுங்களா அது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா சிவ சிவ இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் பதினாலும் வேணும் ஏனரு ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு செய்தியை நுணுக்கமா சொல்லியிருக்கு என்ன பண்றது அந்த செய்தி நுணுக்கமா அது சொன்ன மாதிரி வேற எந்த நுணுஞ்சு இல்லை பதினாலு சாத்திரத்துல அப்படி இருக்குது அப்படி இருக்குது அதனால என்ன பதினாலு படிக்கணுமாச்சு உன்னோட விட்டுக்கூடாது தொடங்குறதே எப்படி தொடங்குது பதினாலு சாத்திரத்துல முதல் முதல் நூல் என்ன திரு உந்தியார் உந்தியாருங்கிறது என்ன இந்த எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் எல்லாம் காலை ஊனிட்டு